ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயங்கிற தலைப்பிலே மகாலய ஸ்ராத்திலேயும் நாம் வருடா வருடம் செய்யும் ஸ்ராத்தங்கள்லேயும் சேர்க்கக்கூடியதான தானியங்கள் அவைகளுடைய பெருமைகளை புராணம் ஒரு சரித்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது இதை தர்மசாஸ்திரம் நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கா இந்த சரித்திரத்தை இது ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம் பிரஜாகாம புரா துவஷ்டா துஷ்டாவ பரமேஷ்டினம் தத்தோ கோத்திரபிதத்ரும் விரத்திரம் புத்திரம் அஜீஜனது துவஷ்டான்னு தேவகணங்களில் இருக்கக்கூடியதான ஒரு தேவதை அவர் சூரியனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேவதை அவர் ஒரு சமயம் தனக்கு புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு இந்திரனை நோக்கி தபஸ் பண்ணி தனக்கு ஒரு புத்திரனை வரமாக அடைஞ்சார் அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தார் ஜாத்தமாத்திர சலோகானாம் மகாகாயோ மகாபலகா பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தை வேகமாக வளர ஆரம்பித்தா எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கும் வளர்கிறதுக்கு ஆனால் தொஷ்டாவனுடைய பையன் ரொம்ப வேகமாக வளர்ந்ததை பார்த்து பயம் சஞ்சனயாமாச கிராச லாலசா ரொம்ப பயந்து போனார் தொஷ்டா அவருக்கு பசி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டது அந்த குழந்தைக்கு அதஸ்தாத் ஊர்ததஸ்திரியக்கு இஷுமாத்திரம் ஹி சர்வசா பிரத்யகம் வர்த்ததே தஸ்ய சரீரம் அமிதௌஜசா ஒவ்வொரு நாளும் வேகமாக வளர ஆரம்பித்து பெரிய சரீரமாக ஆயிடுத்து இந்த தொஷ்டாவனுடைய பையனுக்கு சவிஷ்வம் யானசே வீரஹா சொல்பகேனா பியனேஹசா ஜிகத்சுகு விஸ்வம் சகிபித்ரா நிவாரிதா எந்த அளவுக்கு உடம்பு வளர்கிறதோ அந்த அளவுக்கு பசியும் அதிகமாக ஆச்சு பசி பசி பசின்னு எங்கே பார்த்தாலும் தெரிய ஆரம்பித்து ஆகாசம் பூமி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு உடம்பு வளர்ந்து போயிடுத்து பயந்து போயிட்டார் தொஷ்டா சரி இந்த குழந்தை ஆற்றுல வச்சுண்டு வளர்க்கக்கூடிய குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தைய விட்டுட்டார் துவஷ்டா பூர்வாஹே புபுஜே தேவீஹி தீயமானம் பலிம்பலி மத்தியந்தினேச்ச மனுஜைஹி அபராஹே பிதவிரஜைஹி ஏவம் சர்வமன்னாத்தியமேகாக்கி கிரசத்தே ததா இந்த பசியினால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆகாசம் பூமின்னு வியாபிச்சு இருந்தான் அந்த பையன் அப்போது என்ன பண்ணுறது பசியை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தால் எல்லோரும் தேவதைகளை உத்தேசித்து காலவேளையில் செய்யக்கூடியதான வஸ்துக்களை பூரா பிடுங்கி சாப்பிட்டுட்டான் மத்தியானத்தில் மனுஜைஹி மனுஷர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான வஸ்துக்களை பூரா வாங்கி சாப்பிட்றான் அபராஹே பித்ருவிரஜைஹி அபராஹ காலத்தில் பிதற்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான வஸ்துக்களை பிடுங்கி சாப்பிட்றதுன்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாமல் தானே அனைத்தையும் சாப்பிட ஆரம்பித்து விபரீதமாக போயிடுத்து ஏகஜேவ பபௌ சோமம் ஏகஜேவ அகரத்தவிஹி அவன் ஒருவன்தான் சாப்பிட்டதாக இருக்கான் லோகத்தில் பாக்கி அத்தனை பேருக்கும் எடுத்துக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை பழங்கள் தேவதைகளுக்கான சோமம் இல்லை பித்திருக்களுக்கான ஆகாரம் இல்லை இப்படி போக ரொம்ப பயந்து போனார் ப்ரகஸ்பதி தத்தோ ப்ரகஸ்பதிர் தேவைஹி சம்பிருத்தோ யஜ்ஞசக்திபிஹி சிக்ஷேப க்ஷேபனாயாசிய ஜுலந்த மசினம் சனைஹி இவன் இப்படியே வளர்ந்துன்னு வந்தான்னா நாம் அனைவரையும் சாப்பிட்டாலும் கூட இவனுக்கு பசி தீராது அப்படின்னு ப்ரகஸ்பதி யோஜனை பண்ணி இப்படி ஒரு குழந்தை இருக்கக்கூடாது இவனை வதம் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு தீர்மானித்து இந்திரனிடத்தில் தெரிவிக்கிறார் சதம்போலி பிரகாரேன துர்தரேன தராதலே பபாத பாதாள குஹராணி பிரதாரையன் உடனே இந்திரன் தன்னுடைய ஆயுதமான வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்து அந்த விருத்திரங்கிறவனை தொஷ்டாவனுடைய பையனை அடிக்க அவன் திடீர்னு பெரிய சப்தத்தோடு கூட பூமியிலே விழுந்தான் தத பிரஸ்கன்ன மன்னாத்திய ரசம் சர்வம் வசுந்தரா அந்த விழுந்த தேகத்தை பார்த்தால் பூமி பூரா பரவி இருக்கு தேகம் அத்தனை பெரிய தேகம் கீழே விழுந்து பூமி பூரா அவனுடைய பாகம்தான் கிடக்கு அவன் சாப்பிட்ட ஆகாரங்களும் அவனுடைய தேகமும் அவனுடைய சரீரமும் பரவி பூமி பூரா கீழே விழுந்தது ததார ஜெகதாதாரா தாராபிரபிபாதித்தம் பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பூமியே கண்ணில் படல அந்த அளவுக்கு அவனுடைய தேகம் வியாபிச்சிருக்கு அப்போது பிரம்மா கிட்ட போய் தேவதைகள்லாம் கேட்டால் இப்படி இருக்கே என்ன செய்யலாம்னு யோஜனை பண்ணினா அத்த தஸ்மான் ஜக்ஞரே ஜக்ஞசாதனம் மிஸ்ரான்னரச ஜாதத்வாத்து தீயமானா யவாட்சயா அப்படியே யோஜனை பண்ணிட்டுருக்கிற பொழுது அந்த வர்த்தனுடைய தேகத்திலிருந்து கீழே பூமியில் விழுந்து பூமியினுடைய சாரம் அவனுடைய உடம்பில் ஏறி அங்கங்கே செடிகளாக பவிச்சது பூமியில் அப்போது இது என்னன்னு போய் பார்த்தால் எவைன்னு ஒரு தானியம் அது கோதுமை போல இருக்கும் அந்த தானியம்தான் முதல்ல ஆவிர் பவிச்சது பூமியில் தத்தோ விரத்ராசுரவதாத்து பரித்துஷ்டா திவோகசா யவானாலோக்கிய பரமம் பரிதோஷமுபாயஜு ऊचुस्सर्वे प्रमुदिताः சுதாஹாரா பரஸ்பரம் அரண்யானாம் ஓஷதீனாம் கிராமியானாம் அந்நயம் ரசா அப்போது அந்த எவையில் அந்த எவைங்கிற செடியில் சின்ன சின்னதாக தானியம் ஆவிர்வவிச்சது இதுதான் நம் அனைவருக்குமான ஆகாரம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதை எடுக்கிற பொழுது இதுபோல் அந்த குணமுள்ள செடிகள் நிறைய முளைச்சது பூமியில் அந்த செடிகள்லாம் சின்ன சின்னதாக தானியங்கள் வருது அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருச்சியாகவும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான சாரமும் இருக்கிற மாதிரி தானியங்கள் பவிச்சது துவரை பயறு எள்ளு இதுபோல் தானியங்கள் பவிச்சது அப்போது பிரம்மா இந்த எவைன்னு சொல்லக்கூடியதான இந்த தானியம் தேவதைகளுக்காக இருக்கணும் பாக்கி தானியங்கள் பித்திருக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு அதை பிரித்து பிரம்மா தீர்மானித்தார் ராஜ்ய சோமஸ்ய சாரோஜம் ஆவிர்பூதோ யவாத்மனா விரத்ராசுரஸ்ய வீரியேன பரமேன உபபிரம்ஹிதாக அந்த விருத்ராசுரனுடைய விருத்ராசுரன் சாப்பிட்ட அந்த சோம ரசமானது எவையாக ஆவிர்வவிச்சிருக்கு இந்த எவை தேவதைகளுக்காக இருக்க வேண்டியது பிதற்கள் பாகத்தை சாப்பிட்டதுனாலே அவனுடைய தேகம் விழுந்த பூமியில் இந்த தானியங்கள்லாம் முளைச்சிருக்கு இந்த தானியங்கள்லாம் பிதற்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பிரித்து பிரம்மா தீர்மானித்தா எத்கிஞ்சித் தேவ தேவத்தியம் ஸ்ரத்தாவத்பி பிரதீயத்தே கர்மாண்யேதே நியுஜந்தாம் சாந்திக்கே பௌஷ்டிக்கே பிச்ச இந்த முறையில் விபாகம் பண்ணி இந்த தானியங்களை உபயோகப்படுத்த வேண்டியது அப்படின்னு பிரம்மா தீர்மானித்து அப்படி கொடுத்துருக்கார் இப்படி தான் தானியங்கள் பவிச்சது அப்படின்னு இந்த சரித்திரமானது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பித்திருக்களுடைய பாகம் பித்திருக்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதான பாகம் இந்த தானியங்கள்லே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரத்தில் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்